மாறி மலமுழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் தீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து மயில் பொங்கல் பாடும் பேருந்துதறி நூறிலிருந்து முழங்கி புறப்பட்டு போதருவானா போலே நீ கோயில் நன்றி இன்னனே ஹோங்கருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் பம்பகாரிய மாறாந்தருள் மாறி மரமுழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் தீரிய சிங்கம் அறிவுற்று தீ தேரிமயில் பொங்க வெப்பாடம் பேர்ந்து மூரிலிருந்து முழங்கி புறப்பட்டு போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நன்று மின்னலே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் பந்தகாரிய மாறாந்தருள்